പാത്രം ദേവത്യാരിമാരണീന്ദ്രപ്രഭം വന്ദേ രമയാമാതരം മുണിം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം ആദയാമധ്യമാമസ്താചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാ യോണിത്യമച്യുതപദാം ഭുജയത്മരത്മര്യാമാതൃശ്രീരാണിണായമേനെ ആത്മകൃതേ രാമാനുജസ്ഥിതരണ പ്രപദ്യ മാതാ വിജയ

பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதுண்டாள் மணிவண்ணா பொன்சேவடி செவ்விதிரை காப்பு ஆதித்தருளாச சென்னியாங்க தந்திரு வேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதராசதிராயமென்னுடமையம் சக்கர புரியுத்தி நின்னருளே புரிந்திருந்தேன் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதராதரினயமென்புடமய உன் சக்கர பொறி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேருபரம்பொருளா நீ என்னை கை கொண்டவேன் பிறவி எண்ணங்களும் பத்தே பெரும்பலமாயின்னதால் தீக்குடி பெய்கின்றதால் அறிவை எண்ணம் அமுதமாறு தலை பற்றி வாய் கொண்டதே என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே என்னுடைய நாய் பெத்த நன்மை நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சுமனாரே நெய்விட்டோடி துருவை பாய்ந்தனகள் கடைந்த முதங்கொண்டு கலசத்தை இறைத்தார் பால் மடுத்தொன்ன நிறைத்து கொண்டு செய்யம்பத்தமம் என் கோடாடி முருகப்பெரா கடவரை தோல் சக்கரபாணி சார்ந்தவி சேவகனை கொண்டுரகள் மீதே நிரமண உரைத்தாற் போல் உன்னை கொண்டு நாவகம்பாள் மாத்தின்னை உரைத்து கொண்டனை கொண்டு நல் வைத்து என்னைய என்ன பார் என்னுடைய கேசா என்னுயிர் காவலன் என்னுடைய வைக்கிறமன் உன்னுடையாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பாள் சுவர்வழியுழவிக்கொண்டு வளங்கள் கொண்டார் இராமணம்பி என்னுடவன் தெம்பெருமான் இழியங்க போகின்ற பதத்தை கயல் பறித்த பாண்டியர் குளபதி திருப்பொழிந்த சேவடி மேல் பறித்தாய் புசித்தாய் மல்லடத்தாய் என்ன பாதமே உருப்பொழிந்தனாவினே உனக்குறித்தாகினத்தை கயல் பறித்த பாண்டியர் குளபதி போல் திருப்பொழிந்த சேவடி என்றென்னையின் மேல் பொறித்தாய் புரித்தாய் மல்லடத்தாய் என்னன் பாதகமே உருப்பொழிந்த நாவினே உணர்குறித்தாக்கினந்தன் பாலங்கருடன் பால ஐதனைதாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகே அச்செய்தாய் எம்பிராய் அண்ணனுக்கு கண்கள செம்படுக நினைந்திருந்த சிரமம் தீர்ந்த கடலில் மல்லிகாலை படகிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாரம்பே கடலே சுடரே தனி உலகே உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறி காக்கினையே கடலில் பள்ளிகாரை படகிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி கடலே பனிச்சுடரே தனியுலகே உணர்கிறமாயிருக்க என்னை உணர்குறி தாக்கினையே லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்றாள் மணிவண்ணா உன் தேவை செவியனை காத்து அடியாபாரம் நின்னாலும் பெருவினாயிரம் பல்லாண்டு படிவாயின் பலமாறுகள் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு படிவான் சோதி வடத்துறையம் பல்லாண்டு भगवे सदधाराणेव्याक्रमा रामानुजाय दिव्याज्ञा अभिवर्धदा रामानुजाय दिव्याज्ञा प्रतिभासुरमुज्ज्वला इहन्तव्याभिने भूयात्तायिडागरिगैरणे श्रीरङ्गश्रियमणभद्रवा अणिजीनं सम्बद्धया श्रीराम श्रीरङ्गश्रियमणभद्रवा अणिजीनं सम्बद्धया नमः श्रीशैलनाथाय कुन्दीरहरजन्मने प्रसादवरमप्राप्य कैकर्यधारिणे श्रीशैलनापात्रम् தீபக்யாதி குணார்ணவ இதேந்திர பிரவணம் வந்தே மாதரம் முனே வாழி திருவாய் பிள்ளை மாதரவாழ் வாழ மணவாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மணிப்பொருளை மாநிலத்தார் தேரும் வழி உரைக்கும் சேர் பாடிய தாளினை வாடிய சேரதாழி தோழினை கையிலேந்திய முக்கோலம் வாழிய கருணபோங்கிய கண்ணினை வாழிய புயிலாத மனபாதமாமுடி குந்தி வாழிய அடியார்கள் வாழ அலங்கநகர் வாழ சடலோபன் தமிழ்நாள் வாழ கடல் No.